நிறைவாக இருக்கிற பாட்டு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு நரியை குதிரை பரியாக்கி எல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னும் எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாயி அரிய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெள்ளமே பெரிவரிய பரஞ்சோதி செய்வதொன்று மறியேனி இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னே நின்று ஆனது தந்தையார் இதெல்லாம் நெற்று பண்ணு சொல்லியிருப்பாங்க அதனால பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து இந்த ஒரு ஆன்மாவைக்காக என்ன செய்த நான் குதிரை வாங்கத்தான் பணம் எடுத்துட்டு வந்தேன் அந்த குதிரை வாங்க வேண்டிய பணம் எல்லாம் என்ன பண்ணிட்டேன் எல்லாம் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன் அப்ப பொறுப்பு யாருக்கு உனக்கு பொறுப்பாயிட்டு சரிங்களா அதனால என்ன செய்து என்ன இருக்கிற ஊர்ல இருக்கிற நரியெல்லாம் குதிரையாக ஆக்கி நீயே குதிரையெல்லாம் ஓட்டிட்டு வந்து குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் என்று பிறர் சொல்வார் குதிரை சேவகன் குதிரையை ஓட்டி கொண்டு வந்து தானே காட்டி இந்த குதிரையெல்லாம் இப்படி நடந்து உயர்ந்த குதிரை இதெல்லாம் உயர்ந்த குதிரை எல்லாம் காட்டி அரசனுக்கு சொன்ன உடனே பாண்டியனுக்கு நம்ம மாண்பு அமைச்சர் ரொம்ப அருமையான குதிரை வாங்கிட்டு வந்திருக்காருப்பா மிக அருமை அழகு அழகு என்று சொல்லிவிட்டு இவருக்கு வந்து ஒரு பரிசளிப்பு ஒண்ணு கொடுக்க நினைத்தாராம் யாரு அந்த பாண்டி மன்னர் இவர் எல்லாருக்கும் பரிசு கொடுப்பார் அதனால இவர் வாங்குவாரா அதனால அதை பெறாமல் எல்லா இடத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டார் வந்து சில மணி நேரம் தாண்டிதான் அது மீண்டும் நரிகளாக ஆகி அப்படி ஒரு விசித்திரம் எல்லாம் நடத்தி அதன் வாயிலாக இந்த மணிவாசருடைய பத்தினியையும் இவருடைய அறிவியையும் எல்லோருக்கும் வழங்க வைத்து பிறகு ஆட்கொண்டான் என்பது அவருடைய வரலாறு அதான் நரியை குதிரை பரியாக்கி நரிகளை எல்லாம் குதிரையராக ஆக்கி குதிரை பரின்னா என்ன குதிரையாகிய பரின்னு அர்த்தம் ஏன்னா பரினாலும் குதிரை தான் குதிரைனாலும் தான் இங்க குதிரை பரியாக்கின்னு அர்த்தம் குதிரையாகிய பரியாக்கி இதுக்கு என்ன இலக்கணம்னா இரு பெயர் ஒட்டுமாங்க குதிரைங்கிறதும் பெயர் அந்த பரிங்கிறதும் பெயர் அது ரெண்டும் சேர்ந்து வந்தா இரு பெயர் ஒட்டு பண்பு தொகையும்பாங்க இலக்கணத்துல அப்போ நான் பரியாகிய குதிரை என்று அர்த்தம் இலக்கணம் நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து ஞாலமெல்லாம்னா அந்த பாண்டி நாட்டுல பாண்டி நாட்டு மற்றும் ஏன்னா மற்றவங்களாம் அப்புறம் தான் தின்னால் தெரியும் இப்ப மாதிரி எல்லாம் வந்து தினமலர்ல தினம் தினம் தந்தியோ இல்ல மறுநாள் காலையிலேயே வர்றதுக்கு எல்லாம் யாராவது ஒருத்தர் மதுரை மதுரைக்காரங்க வந்து அண்ணாமலைக்கு வந்து சொன்னாதான் உண்டு அண்ணாமலைக்காரங்க போய் மதுரையில போய் சொன்னாதான் உண்டு இப்ப இருக்கிற வசதி எல்லாம் நம்ம பெரியவங்களுக்கு இருந்தது ஆடாடா ஆடாடா இதெல்லாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவில்லையேன்னு இதுவே சிவலோகமால் ஆயிருக்கும் நம்ம அவ்வளவு வசதியும் வைத்துக் கொண்டு நாம உட்கார்ந்துருக்கோம் ஒன்றும் இல்லாம அவங்க எந்த வசதியும் இல்லாம என்னென்னவோ செய்தாங்க செய்தாங்க அதனால் பெரியதென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாகி மதுரை மாநகரே அசந்து போச்சான் முத நாள் வந்து பார்த்த உடனே அடாடாடா மாண்புமிகு அமைச்சர் அருமையான குதிரையெல்லாம் வாங்கியிருக்காராம்ல பாண்டி மன்னன் பாராட்டுறாரு என்று சொல்லி முதல் நாள் மாலையில என்னன்னு கேட்டா மணிவாசகர் வாழ்க அவருடைய ஆட்சி வாழ்க மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் சொல்லிச்சு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு மேல நரியானோட என்ன தம்பி நம்ம மாண்புமிகு அமைச்சர் கூட இருபதாம் நூற்றாண்டு அமைச்சர் ஆயிட்டாரு அப்படி கேட்டதில்ல திடீர்னு கீமோ கீமோல இருந்த அமைச்சர் எப்படி கிபிக்கு போறாரு இல்லையா அதெல்லாம் பொறுத்துடுது சில பேர் நம்பிட மாட்டாங்க சில பேர் இல்ல இருப்பா ஏதோ கொஞ்சம் பொறுத்து அப்புறம் பார்ப்போம் இப்ப திடீர்னு மாண்புமிகு அமைச்சரை குறை சொல்லப்படாது சில பேர் நீ ஒன்னப்பா நிறைய அலையுது நீ என்ன அப்புறம் குறை சொல்றது குறை சொல்றது என்று அப்படி குறை சொன்னவனு இருப்பான் சிலர் சிரிப்பா சிலர் அழுவ ஆனா பின்னால எல்லாவுமையும் பிறகு பாண்டி மன்னன் உணர்ந்தான் வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த இரவு மட்டும் சரியாய உணர முடியல எனவே நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் பிச்சதுன்னா அவன் அவங்கெல்லாம் என்ன இது நரியெல்லாம் குதிரை ஆகி இது இங்கே அமைந்திருக்கிறது என்றெல்லாம் பெரிய வியப்பம் இது மாதிரி குதிரை பாண்டி நாட்டுக்கு வரைக்கும் வந்ததே இல்லையா என்று சொல்லி அவ்வளவு பேர்ந்தாரலாம் அன்று அப்படிப்பட்ட பெருமான் அரிய பொருளே அரிய பொருளே ஆன்மாக்களுக்கு உயிரளாகிய நமக்கெல்லாம் அரிய ஒரு பொருள் ஒன்று உண்டென்றால் அது பெருமான் தான் அரிய பொருளே அவிநாசியப்பா அவிநாசியப்பா அவர் இருந்து பாடுவது தில்லை ஆனா திடீர்னு ஒரு வாயில வர்றது என்னன்னு கேட்டா அவிநாசி வருது அதெல்லாம் நினைத்து பாடுறதில்லை நாற்பது பக்கம் நோட்டை போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு பாடினதில்லை தானா வந்தது அவிநாசி அப்பா அவிநாசி எங்க இருக்கு புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அவர் யாரு சுந்தரமோன் சாமி <laughs> அவினாசில தான் என்னைக்கோ போன முதலை விழுங்கின குழந்தையை சுந்தர தான் போகின்ற எட்டாம் நூற்றாண்டுல மீண்டும் அந்த குழந்தையை எழுப்பி அதற்கு பூணூல் எல்லாம் செய்து போட்ட வரலாறுலாம் சுந்தர வரலாற்றில் இருக்கு அப்படிப்பட்ட அவினாசி அவினாசி அப்பா பாண்டி வல்லமி பாண்டி வல்லமி பாண்டி வல்லம்னா பாண்டி நாட்டினுடைய கருணை வெள்ளமாக நீ இருக்கிறாய் தெரிய அரிய பரஞ்சோதி எந்த ஆன்மாவினாலும் உன்னுடைய அந்த பெரிய பேரொழி பிழம்பை தெரிவதற்கோ அறிவதற்கோ இருக்கிற அவ்வளவு பெரிய ஒப்பற்ற ஜோதி செய்வதொன்றும் அறியேனி நான் என்னப்பா செய்வேன் என்று சொல்லுகிறார் என்ன இது வருதா பாடலோடு நிறைய